தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் அபிராமி கடை கண்களில்